திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் வேட்களம் நாடு சோழநாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் அந்தமோ ஆதியோ ஆகிய அண்ணல் ஆரழலங்கை அமர்திலங்க மந்தமுழவம்ப ஈயம்ப மலைமகள் காண நின்றாடி சந்தமிலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் மயலே ததும்ப வெந்த வெண்ணீரு மெய் பூசும் வேட்கள நன்னகரே சடை தன்னை தாழ்தலும் ஏற முடித்து சங்கவெண்தோடு சரிந்திலங்க புடைத்த நிற்பாரிடம் சூழ போதருமாறிவர் போல்வார் உடைத்த நில்லால் வீரல் கோபண ஆடை உண்பதோ ஊரிடு பிச்சை வெள்ளை விடைத்தனையூர்தி நயந்தார் வேட்கள நன்னகரே பூதமும் பல்கண்ண மும்புடை சூழ பூமியும் விண்ணும் உடன் பொருந்த சிதமும் வெம்மையோ ஆகி சிரொடு நின்ற வெஞ்செல்வர் ஓதமு காணலோ சூழ்தரு வேலை உள்ளங்கலந்தி செய்யாலெழுந்த வேதமும் வேள்வியோ ஓவா வேட்கள நன் நகரே அரை புல்குமைந்தலையாடலரவம் அமையவன் கோபணத்தோடசைத்து வரை புல்குமார் மேலோர வாங்கியணிந்தவர் தாம் திரை புல்கு தென்கடல் தன்கழியோதம் தேனலங்கானலில் வண்டு பண் செய்ய விரை புல்கு பை போழில் சூழ்ந்த வேட்கள நன்னகரே பண்ணுரு வண்டரை கொன்றை அலங்கல் பால்புரை நீர் வெண்ணூல் கிடந்த பெண்ணுரு மார்பினர் பேணார் மும்மதியிலைத பெருமான் கண்ணுரு நேற்றி கலந்த வெண் திங்கள் கண்ணியர் விண்ணவர் கை தொழுதேத்தோம் வெண்ணிறமால் விடை அண்ணல் வேட்கள நன்னகரே கரிவளர் குன்றம் எடுத்தவன் காதர் கண்கவரை கண்ணை யோ யோனூடலம் பொறிவளராரழுண்ண பொங்கிய பூத புராணர் மறிவளரங்கையர் மங்கையோர் பங்கர் மைங்கிரமானூரி தோலுடையாடை வெறிவளர் கொன்றையார் வேட்கள நன்னகரே மண்பொடி கொண்டேரி தோர் சுடலை மாமலை வேந்தன் மகள் மகிழ நுண்பொடி சேர நின்றாடி நொய்யன செய்யல் உகந்தார் கண்பொடி வெண் கொண்டலை யோடு கையேந்தி காலனை காலார் கடிந்துகந்தார் வெண்பொடி சேர்த்திரு மார்பர் வேட்கள நன்னகரே ஆழ்தருமால் கடல் நஞ்சினையுண்டார் அமோதமரர் கருளி சுழ்தரு பாம்பறையார்த்து சூலமோடொன் மழுவேந்தீம் தாழ்த்தரு புஞ்சடை ஒன்றினை வாங்கி தன்மதியம்மைய லேததும்ப வீழ்த்தரு கங்கை கரந்தார் வேட்கள நன்னகரே திருவொழி காணிய பேதருகின்ற மோகனும் திசை மேலளந்த கருவறை ஏந்திய மாலும் கை தொழ நின்றது மல்லால் அறுவரையொல்க எடுத்த அரக்கன் ஆடரே தோள்களாழ தழுந்த வெறுபுறவூன்றிய பெம்மான் வேட்கள நந்தகரே அந்த மண் தோய்ந்தூப்பரமண் குண்டர் யாதுமல்லவுரை ஏயுரைத்து பொய்தவம் பேசுவதல்லார் புறனுரையாதொன்றோ கொள்ளேல் முத்தன வெண்முரு வல்லுமையன் செஞ்ச மூறி வல்லானையின் இருறி போர்த்த வித்தகர் வேத முதல்வர் வேட்கள நன்னகரே விண்ணியன் மாடம் விளங்கொழி வீதி வெண்கொடி எங்கோ விருந்திலங்க நன்னிய சீர்வளர் காழி நற்ற விஞ்ஞான சம்பந்தன் பெண்ணினல்லாளோரு பாகமமர்ந்து பெணிய வேட்கள மேல் மொழிந்த பண்ணியல் பாட வல்லார்கள் பழியொடு பாவமிலே பழியொடு பாவ மிலரே சுவாமி பாசுபதேஸ்வரர் அம்பாள் சர்க்குணாம்பாள் திருச்சிற்றம்பலம்